அது என்னென்னா ஒரு முஸ்லீம் வந்து முஸ்லீம் அல்லாதவர் மேலே இது போல் போர் அறிவிச்சிட்டாருன்னா மற்ற முஸ்லீம்கள்லாம் கோஆப்ரேட் பண்ணி ஆகணும்னு கரெக்டாக சட்டத்தில் இருக்குது குரானில் அதுக்குள்ளே டேக்ஸ் பே பண்ணி ஆகணும் அவங்க டேக்ஸ் பே பண்ணலன்னா ஒரு போர் நடந்துட்டு பணம் வேணும் இல்லைங்களா டேக்ஸ் பே பண்ணணும் அப்புறம் யுத்தத்துக்கு போகணும் அவர் இன்னொரு அழைப்பையும் கொடுத்துருக்கிறாரு அதனால் இந்த யுத்தத்திற்கு உங்கள் வீட்டு குழந்தைகளை எங்களுக்கு அனுப்புங்கள்னு சொல்லியிருக்கிறாரு அனுப்பணும் அவர் யுத்தத்துக்கு வரணும் அல்லது இளைஞர்களை அனுப்பி வைக்கணும் ஏதாவது ஒரு இளைஞன் நான் யுத்தத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டா பெற்றோர்கள் தடுக்கக்கூடாது தடுத்தா அவர் நரகத்துக்கு போயிடுவார் அப்புறம் டேக்ஸ் பே பண்ணுவார் டேக்ஸ் பே பண்ணலைன்னா அவர் நரகத்துக்கு பே பண்ணுவார் இப்படிலாம் நரகத்துக்கு போயிடுவார் இப்படிலாம் குரனில் வந்து சட்டம் இருக்குது அப்படி இவர் அறிவிக்கிறாருன்னா உலகம் முழு முழுக்க இருக்கக்கூடிய அந்த மசூதிகள்லாம் இவருக்கு டேக்ஸ் அனுப்பி வைக்கணும் அந்த முஸ்லீம்கள்லாம் பணம் கட்டுறாங்க பாருங்க அந்த டேக்ஸை ஒரு பர்சன்டேஜ் அவருக்கு அனுப்பணும் அனுப்பலைன்னா இவர் மேலே அவர் வந்து யுத்தம் பண்ண முடியும் அனுப்பாத மசூதி மேலே அந்த சொசைட்டி மேலே முஸ்லீம்களாக இருந்தாலும் கூட அவர் நடவடிக்கை எடுக்க முடியும் அழிக்க முடியும் கொலை பண்ண முடியும் யாரும் கேட்க முடியும் இப்படிலாம் அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளிகேட்டடான சட்டம் இருக்கு கேட்கவே வேண்டாம் முஸ்லீம் இல்லாதவர்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த உலகம் பூரா அவர் வருமானத்தெல்லாம் வச்சுட்டு அவர் படைகளை பெருசு பண்ணுவார் யுத்தம் பண்ணுவார் மற்றவங்க ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதான் வாழ்வா சாவாங்க வாழ முடியும்னா வாழ்ந்துக்கோ திரும்ப நான் யுத்தம் பண்ணி உன்னை கொலை பண்ணுவேன் தான் செத்துக்கோ அப்படி இப்படியே அவங்களுடைய இது என்ன பண்ணுறோம் இதெல்லாம் இனிமேல் நெருக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஈராக்கு டிக்ளேர் பண்ணிடுச்சு ஈராக்கில் அந்த நாடு என்னமோ ஒரு நாடு பேர் வச்சிருக்கிறாரு அந்த நாடு டிக்ளேர் பண்ணிடுச்சு இனிமேல் ஐஎஸ் ஐஎஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படி என்னமோ ஒரு பேர் வச்சிருக்காரு ஓகே எங்க இருக்கோம் யா இமம் ய எம் யார் இமம் இந்த பரமம் மிக உயர்ந்த அதான் பரமபிதாவுக்கு போனோம் அதனால மலேசியாக்காரன் வந்து சட்டம் போட்டான் மலேசியா கோர்ட்டு சொல்லிடுச்சு இஸ்லாமியர்களுக்கு உள்ள வார்த்தை நீ பயன்படுத்தாதுன்னு அதே போல் நம்ம நாட்டிலையும் யாராவது கோர்ட்டில் கேஸ் போடணும் இவன் வந்து அவன் மதத்தை பிரச்சாரம் பண்ணுறான்னா அவன் வார்த்தைகளை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணட்டும் இங்கே உள்ள சமஸ்கிருத வார்த்தைகள் எடுக்க வேண்டியது சொர்க்கம்ங்கிறது இங்கே உள்ள வாழ்க்கை வந்து பரமபிதா இங்கே உள்ள வார்த்தை கடவுள் இதெல்லாம் எடுக்க வேண்டியது அப்புறம் நம்மளே வந்து அவங்க சீட் பண்ண வேண்டியது புண்ணிய பாவம்லாம் அவன் கொடுக்குற விளக்கமே தப்பு அதுக்கு அவன் வார்த்தை தான் கரெக்ட் அவன் கொடுக்குற விளக்கத்துக்கு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம வார்த்தைகள் எடுத்துட்டு நம்ம மக்களை ஏமாத்துறது ஸோ அட்லீஸ்ட் இந்த வார்த்தைகள் எடுக்காதன்னு கூட கோர்ட்டில் ஏதாவது கேஸ் போடலாம் போட்டுற மாதிரி அதுக்கு உடனடியாக நம்ம தான் யாரும் தொந்தரவு போடுறீங்களா நம்ம இல்லாமல் அவன் இந்த வார்த்தை கண்டுபிடிக்க முடியாது எங்கே தான் வந்து படித்தா நம்ம குருஜி தான் சொல்லி கொடுத்தாரு இந்த மதம் மாற்றத்துக்கு ஆரம்பத்தில் வந்தவங்களாம் சம்ஸ்கிருதம் கற்றுக்க ஆரம்பித்தாங்க மதம் மாத்தா வந்தாங்க பாருங்கள் அதில் மிகப்பெரிய ஆட்கள்லாம் சான்ஸ்கிரிட்ல பெரிய எக்ஸ்பர்ட் நம்ம குருநாதத்தை வந்து தங்கிக்கிட்டு நம்ம குருநாதருக்கு வந்து சேவை செஞ்சுக்கிட்டு சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டான் ஏன்னா அவன் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது இந்த வார்த்தைகள்லாம் லாபமாக க பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கிறதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் அவன் பயன்படுத்திகிட்டு இருக்கான் ஏன்னா அவன் சன்ஸ்கிரிட்டில் எக்ஸ்பர்ட் அந்த சீனியர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்கெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே பாருங்க அபிஷேக ஆராதனை சுவிசேஷ கூட்டங்கள் சுவிசேஷ விசேஷமான சுத்தமான விசேஷமான நன்மை தரக்கூடிய விசேஷம் சுவிசேஷம்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு தெரியுது அவன் பயன்படுத்துகிறான் சுவிசேஷ பெருங்கூட்டம் பெருவிழா அதுபோல் நல்ல சூப்பரான ஃபைன் டியூன்டு சான்ஸ்கிரிட் வார்த்தையெல்லாம் அவன் கண்டுபிடிக்க அவன் கம்பைன் கம்போஸ் பண்ணுறான் நம்ம வார்த்தைகள் நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் தான் இப்போ உதாரணமாக இன்றைக்கும் நான் வந்து பேசிக் சன்ஸ்கிரிட் நடத்துறதுக்கு நம்மளுடைய பேசிக் சன்ஸ்கிரிட்டுக்கு அப்புறம் அடுத்த அட்வான்ஸ் புக்குக்கு ஒரு புக்கு பயன்படுத்துறேன் அந்த புக்கு எழுதினவர் யாருன்னா ஆன்டைன் ஆன்டைன் ஒருத்தர் இந்த ஆன்டைன் யாருன்னா அவன் வந்து மிகப்பெரிய பிஷப் மதம் மாற்றுறதுக்காக சம்ஸ்கிருதம் கற்றுக்கிட்டவர் மதம் மாற்றத்துக்காகவே சம்ஸ்கிருதத்தை இந்தியாவில் சம்ஸ்கிருதம் கற்றுக்கிட்டா தான் மதம் மாற்ற வேலையை நல்லா செய்ய முடியும்னு அவர் கண்டுபிடிச்சி அந்த மதம் மாற்றுபவர்களை மதம் மாற்றும் களத்தில் இருப்பவர்களுக்கு சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு இன்னைக்கு சான்ஸ்கிரிட் கற்றுக் கொடுக்கறது உள்ள புத்தகங்கள்ல அது இங்கிலீஷில் இருக்கும் இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் துரு இங்கிலீஷ் புக் அது அந்த புத்தகம் தான் நல்லா இருக்கு ஆனால் அவன் எழுதுனா பார்த்தா இதுக்காக எழுதியிருக்கான் அவன் என்ன பண்ணுறது அந்த புத்தகம் ஆனால் நல்லா இருக்குது ஸ்டைல் நம்ம ஆட்களுக்கு அந்த டெக்னிக் வர மாட்டேங்குது ரொம்ப மைண்ட் போட்டு ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதோட அவர் அந்த புக்கை டிசைன் பண்ணியிருக்காரு பார்த்தா மதம் மத்த வந்த பசங்க தான் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு சொல்லி கொடுத்த குருஜி அந்த புத்தகத்தை தான் சொல்லி கொடுத்தாரு அந்த புத்தகத்தை வச்சு தான் சொல்லி கொடுத்தாரு பா அப்புறம் அதுக்கப்புறம் நான் பல புத்தகங்கள்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தேன் கம்பேர் பண்ணி பார்த்தா கடைசியாக இந்த புத்தகம் தான் பெட்டர் பண்ணாரு அப்புறம் நானும் அதை தான் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி அவருடைய மெத்தடாலஜி நல்லா இருக்கு ஆனால் அவங்க பண்ணதெல்லாம் சம்ஸ்கிருதம் கற்றுக்கிட்டாங்க மதம் மாற்றுறதுக்காக அப்படி மலேசியாவில் பண்ணியிருக்காங்க அவங்க இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது நம்ம நாட்டிலும் கூட அப்படி ஒன்று தான் நல்லது ஓகே பரமம் மிக உயர்ந்த குஹ்யம் குஹ்யம்னா குகாவில் இருப்பது குஹ்யம் அப்படின்னா ரகசியமாக இருப்பது அப்படின்னா ரகசியம் குஹ்யம்னா ரகசியம் புரிந்து கொள்ள சுலபம் இல்லாதது அது ஒரு குஹ்யம் இந்த பரமம் குஹ்யம் அப்படின்னா குஹ்யம்னா ஏற்கனவே ரகசியமானது பரமம் குஹ்யம்னா என்ன ரகசியங்களுக்கெல்லாம் மேலானது எனக்கு எல்லா ரகசியமும் புரியும் சார் நான் எல்லா ரகசியங்கள் நான் எல்லா ரகசியத்தையும் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படி ஒருத்தன் சொன்னால் கூட உண்மையிலேயே எல்லா ரகசியத்தையும் கண்டுபிடிக்கிறதுல ஒருத்தன் எக்ஸ்பர்ட்டா இருந்தால் கூட அவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு பொருள் அதான் பரமம் முக்கியம் ரகசியங்களில் மிக மிக ரகசியமானது மிக உயர்ந்த ரகசியமானது அப்படி எது சார் அப்படி மிக உயர்ந்த ரகசியமானது அப்படின்னா மத் இப்போ சொல்லப்பட்டது இந்த சொல்லப்பட்ட போதனைகள் எல்லாம் ரகசியங்களில் உயர்ந்தது அப்படின்னா இது என்னென்னா கிடைக்காதது அரிதானது அதை சொல்லித் கிடையாது தேடி போனாலும் கிடைக்காது சுலபமாக அப்படியே யாராவது யாருக்காவது சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறத நீ உட்காந்து கவனிச்சாலும் அது உனக்கு புரியாமலும் போய்விடலாம் அப்படி அதனால அது பேர் ரகசியம் அப்படின்ட்டு வேற ஒன்றும் இல்லை ரகசியம்னா அப்புறம் இன்னொன்று இதை யாருக்கும் சொல்லித்தராதுன்னு வேற சொல்லியிருக்கேன் நான் அதனால தான் மற்றவங்க சொல்லித்தரதில்லை இல்லை அதை போன ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு நம்ம அதை எடுக்கலாது நேரம் இல்லைன்ட்டு அப்படி அதனால் அவங்க ஈஸியாக சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க அதனால் அது ரகசியம் இந்த காரணங்களால் எல்லாம் அப்படி இந்த பரம ரகசியத்தை மத் பக்தேஷு பக்தேஷு பக்தர்களிடத்தில் மத்துன என்னுடைய என்னுடைய பக்தர்களிடத்தில் என்னுடைய பக்தர்களிடத்தில் இந்த ரகசியத்தை அல்லது இந்த ரகசியங்களை அபிதாஷ்யதி அபிதாஷியத்தினா கொடுக்கிறானோ பகிர்ந்து கொள்கிறானோ ஷேர் செய்கிறானோ அல்லது போதிக்கிறானோ விநியோகிக்கிறானோ அல்லது சொல்லித் தருகிறானோ மத் பக்தேஷு என்னுடைய பக்தர்களிடத்தில் சொல்லித் தருகிறானோ யக யாரெல்லாம் யாரெல்லாம் சொல்லித் தருகிறாங்களோ மாம் ஏவ நாலாவது பாதத்துக்கு வந்திருக்கேன் மாம் ஏவ மாம் ஏவ ஏஷ்யதி மாம் என்னை ஏவ என்னையே ஏஷ்யதி அடைகிறார்கள் இந்த ஏஷ்யத்திங்கிற வார்த்தையை முன்னாடி ஏதோ ஒரு ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம் ஏஷ்யதி ஏஷ்யத்தின்னா அடைகிறான் அப்படி யார் ஒருத்தன் இந்த என்னுடைய பரம குக்கியமான ரகசியமான இந்த உண்மையை மத் பக்தேஷு என்னுடைய பக்தர்களிடத்தில் அபிதாசியத்தை ஷேர் செய்து கொள்கிறானோ அல்லது போதிக்கிறானோ சொல்லித்தருகிறானோ பகிர்ந்து கொள்கிறானோ அவன் மாம் ஏவ என்னையே ஏஷியத்தை அடைகிறான் நிச்சயமாக அடைகிறான் அசம்சயகா அசம்சயகன்னு முன்னாடியும் ஒரு வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சந்தேகமே இல்லை நான் முன்னாடி சத்தியமாகன்னு சொன்னாரு இங்க அசம்சயகன்னா சம்சயகன்னா சந்தேகம் டவுட் அசம்சயகன்னா இந்த விஷயத்துல சந்தேகமே கிடையாது அப்படின்னா நிச்சயமாக அடைகிறான் சந்தேகமே கிடையாது அப்படின்னா நாம் இதை புரிந்து கொண்டு யாருக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடிகிறதோ சொல்ற அளவுக்கு சொல்றவனுக்கும் நல்லது கேட்டவனுக்கும் நல்லது அப்படி ஆனாலும் கூட சொல்லும் பொழுது நம்ம உடனே அவசரப்பட்டுறக்கூடாது எங்கே சொல்லித்தரணும்னு ஒன்று எங்க எங்கே தரணும் மத் பக்தேஷு என்னுடைய பக்தனுக்கு சொல்லிவிடணும் என்னிடத்தில் பக்தி யாருக்கு இருக்கோ அவனுக்கு சொல்லி என்னிடத்தில் யாருக்கு பக்தி இல்லையோ அவனுக்கு இந்த சீக்ரெட்ஸ் இந்த முக்கியமான விஷயங்களை போதிக்க வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்குலாம் கிடைக்காம போயிடுமே சார் அப்படின்னா என்னிடத்தில் பக்தி வர்றதுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்ல முயற்சி பண்ணும் எடுத்துக்கிட்டான்னா எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கலன்னா விட்டுட்டோம் முதல்ல இந்த இடத்துல பக்தினா என்ன அர்த்தம் என்னை முதல்ல பெருமையாக பார்க்கட்டும் உயர்வாக பார்க்கட்டும் அந்த நிலைமை வந்திருந்தா அவனுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லித்தா அப்படி ஒரு நிலைமைக்கு அவன் வர இல்லைன்னா பெட்டர் நீ விட்டுடு ஏன்னா அது அவனும் விரும்ப மாட்டான் உனக்கும் நல்லது கிடையாது அதனாலதான் தான் பிடிச்சி சிலுவையில் வச்சு இது சாதாரண வாக்கியம் கிடையாது இதுக்கு இது இதுக்குள்ள விளக்கத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து இதுக்கு முன்னாடி உள்ள செய்தியில் சொல்லியிருக்கிறாரு எங்கெல்லாம் சொல்லித்தரக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்லி தரக்கூடாதுன்னு ஸோ அதை மீறி அவசரப்பட்டு நம்ம போய் தகுதி இல்லாத இடத்துலலாம் சொல்லி கொடுத்தோன்னா என்ன ஆகும் அவன் சிலுவையில் வச்சு அடிக்கிறான் அப்புறம் என்ன பண்ணுறது நீ ஏன் தேவையில்லாமல் எங்கெங்கேயோ போய் பேசுகிற ஒரு தராதரம் வேணும் புத்தி இருக்கிறவனுக்கு அறிவு இருக்கிறவனுக்கு சொல்லி தரணும் அப்புறம் அவன் கேட்டகரிக்கு அவனுடைய லெவலுக்கு எவ்வளோ சொல்லி தரலாமோ அதை மட்டும் சொல்லி தரணும் முதல்ல பக்தி வர்றதுக்கு அதுக்கு அந்த படிகள்லாம் இருக்கு ஒரு ஒரு படியாக வச்சு செட் பண்ணிட்டு தான் மேலே கொண்டு வரணும் அவசரப்பட்டு நம்ம எதையா சொல்லி கொடுத்தோம்னா வச்சு சிலுவையில் அடிக்கிறான் அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் வாங்கிக்க வேண்டியது அப்புறம் என்ன பண்ணுறோம் இதே நம்மளும் இதே தப்பு பண்ணுறோம் நானும் இந்த தப்பு பண்ணலன்னா கிடையாது இதே தப்பு இந்த ரிஷிகளின் கல்வி டிசைன் பண்ணுறது இதே தப்பு தான் இதுதான் இப்போ இங்கே எல்லாம் என்ன நடந்தது ஏன் சார் உங்களுக்கு இந்த மாதிரி தொல்லை பண்ணாங்கன்னா ஒன்றும் இல்லை இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்டெப் அந்த ஒரு படி கொஞ்சம் அவசரப்பட்டு எல்லாத்தையும் போதிக்கிறோம் அது அந்த தகுதி வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது கிடைக்கும் போது குழந்தைகளை கத்தி கிடைச்ச மாதிரி கிடைச்ச கத்தி இருந்து நம்மளே ஊற்ற வேண்டியது அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்புறம் என்ன பண்றது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நம்ம அதை எடுத்துக்க தயாரா இருக்கும் என்ன பண்றது ஆனாலும் ரொம்ப ஈஸியா போ ரொம்பவும் இறங்கி போயிடல அந்த பிளெக்சிபிலிட்டி பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம் அது நமக்கு தெரியறதில்ல புரியறதில்ல அதுக்காக நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டு கொடுக்காம இருக்கிறதே நம்ம விரும்பல ஏன்னா இன்னைக்கு இல்லைன்னா யாருக்கும் கிடைக்காமே போயிடும் சரி அது கிடைக்காமே போகக்கூடாது அது கிடைக்கணும் இருக்கிறதாவது தெரியணும் அதுக்கு தான் இந்த போர்டை கட்டு அதை பண்ணி இதை பண்ண கொஞ்சம் கஷ்டத்தை எடுத்துக்கோ அப்புறம் ஒரு ஆள் ரெடி ஏதாவது கொஞ்சம் பெயினை தாங்கிட்டு அவங்களுக்கே தெரியாது வந்து கேட்கணும்லாம் தெரியாது அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் எதையா பண்ணுறோம் அப்புறம் வர்றவங்களுக்கு நம்ம சொல்லித்தர மாட்டோம் சொல்லித்தர மாட்டோம்னு ரகசியமாக வச்சு வச்சுக்கிட்டு தகுதி வரட்டும் தகுதி வச்சு வரட்டும் இருந்தோம்னா அவனுக்கு தகுதி வரதுக்குள்ள நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவோம் அப்புறம் அவனுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கும்போது இருக்காது தெரியாது ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நாம் என்ன பண்ணுறோம் சரி பரவாயில்ல அவன் நம்மளை அடித்தாலும் பரவாயில்ல உதைச்சாலும் பரவாயில்ல கற்றுக்கிட்டு எங்கேயும் போய் தொலைக்கிட்டு நல்லா இருக்கட்டும் அவ்வளோதான் அப்புறம் என்ன பண்ணுறது நம்மளை விட்டு போட்டு அதனால தான் இது ரொம்ப கஷ்டம் இது ரொம்ப சிக்கலாக இடம் அதனால தான் நான் வெளிப்படையாக சொல்கிறது என்னென்னா தயவு செஞ்சு படிச்சுட்டு நம்மளை விட்டுட்டு போயிடுங்க நீ பிடிச்சிட்டு ஏன்னா எனக்கு தெரியும் இது அந்தளவுக்கு குவாலிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்தளவுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் நம்ம கூட இருந்துகிட்டு இருந்தால் அவங்க தொல்லை பண்ணி விட்டுருவாங்க அதனால் படிங்க போயிடுங்க நான் தனியாக வேணாலும் இருந்துக்கிறேன் எந்த ஒத்துழைப்புகளும் உதவியும் இல்லாமல் வேணாலும் நான் இருந்துக்கிறேன் அதை நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லைன்னா நீ வந்து இதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு இவனுக்கு ஒரு லூப் ஹோல் தெரியும் நம்மள்கிட்ட அதை வச்சுட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணி விட்டுருவான் இவர் இவர் வந்து இவர் எதாவது என்ன பண்ணாலும் ஈஸ்வர பிரசாதனை எடுத்துப்பாரு ரெண்டு உத விட்டு பார்க்கலான்னு அப்படிதான் நடக்குது எல்லாம் எத்தனை பேர் நீங்க இது ஏதோ ஒரு நபர் ரெண்டு பேர் நபர் இல்லை உங்களுக்கு தெரியாத சம்பவம் எத்தனையோ இருக்கு எல்லாத்தையும் நான் தாண்டி வந்திருக்கு படிக்க வேண்டியது அப்புறம் நம்மளை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தா ஏதாவது தொல்லை பண்ணி விடுறது ஏதாவது கஷ்டப்படுத்தி அதனால கூடுமான வரைக்கும் தப்பிச்சுக்கணும் சரி எதுக்காக தப்பிச்சுக்கிறதுன்னா என்னன்னா சரி அவங்க ஏதாவது நம்மளை தொல்லை பண்ணி அவங்க ஒரு பாவத்தை சம்பாதிச்சு பாவம் அவங்க அவங்க டொமைன்ல இருந்துக்கிட்டோம் படிச்சாங்க கத்துக்கிட்டாங்க அவங்க சக்திக்கு வாழ்ந்து பார்க்குறாங்க நம்ம இவங்கள்ட்ட நேரம் செலவு பண்றது வேற யாருக்காவது சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதில் என்னன்னா நம்ம சிலபஸ் நம்ம ஒன்று முடிவு பண்ணிருக்கோம் அதாவது இதில் வந்து பேசிக் எஜுகேஷன் ஒன்று இருக்குது ஹையர் எஜுகேஷன் ஒன்று நாம் என்ன பண்ணியிருக்கோம் ஹையர் எஜுகேஷன்னா வந்து அதிக பேர் கொண்டு போக முடியாது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கொண்டு போகும் உதாரணமாக தயானதாசன் ரொம்ப ஹையர் எஜுகேஷன் அதெல்லாம் வந்து மூணு வருஷம் கொடுக்கட்டு மூணு வருஷம் உட்காந்து படிச்சுட்டே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இனிமேல் தான் நீ படிச்சுக்கணும்னு இதெல்லாம் உனக்கு எப்படி படிக்கிறதுங்கிறத நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் இனிமேல் நீ படிச்சுக்கோ அப்படி அப்படின்னா என்ன ஆச்சு அப்படி அது ஹையர் எஜுகேஷன் ஒரு ஆள் மூணு வருஷம் நாலு வருஷம் உட்காந்து கற்றுக்கணும் முழுக்க முழுக்க கற்றுக்கிட்டாங்க அப்படி ரெசிடென்ஷியலாக கற்றுக்கிட்டா அல்லது பார்ட் டைமாக கற்றுக்கிட்டா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவது ஆகும் அந்த ஸ்டடியெல்லாம் பண்ணணும்னா ஸோ அந்த அந்த ஹையர் எஜுகேஷன் அதுவும் கொஞ்சம் பேருக்கு கமிட்டடாக அவங்க உட்காந்துருக்கணும் மூணு வருஷம் அவங்க அவைலபிளாக இருக்கும் மூணு வருஷம் ஆரம்பிச்சாச்சுன்னா அவங்க வேற எதுலேயும் டைவெர்ட் ஆக முடியாது ஃபுல்லாக ஒரு கோழி அடைக்காக்கிற மாதிரி அப்படியே அவங்க காத்துக்கிட்டு இருக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் கொஞ்சம் ரிசல்ட் வரும் எல்லா டைமென்ஷன்லையும் ஃபிசிக்கலி மென்டலி பண்ணி அவங்க மூட்லி கமிட் ஆகிருக்கும் வேறு எதுக்கும் டைவெர்ட் ஆகவே நேரம் இருக்காது அப்படி இருந்தால் தான் மூணு வருஷத்துக்குள்ளே முடிக்க முடியும் ரொம்ப டஃப்பான ஒரு ப்ராஜெக்ட் அது இப்போ நம்ம அந்தளவுக்கு தயார் இல்லை இப்போ நான் நாமங்களோட கமிட்மெண்ட் என்னென்னா சரி அந்த அளவுக்கு கொடுக்கலனாலும் கொஞ்சம் பேர் கொடுக்கலன்னாக்கா பரவாயில்ல அதிகம் பேருக்கு போகணும் கொஞ்சம் ஒரு பேசிக் எஜுகேஷனே இல்லாமல் இருக்கு அந்த பேசிக் எஜுகேஷன் அதிகம் பேருக்கிட்ட கொண்டு போகிறது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அப்போ நம்முடைய கமிட்மெண்ட் வேறு அப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னை டியூன் பண்ணணும் என்னுடைய லைஃப் ஸ்டைலை வச்சுக்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வச்சுக்கணும் இப்போ நான் அந்த காரியத்தை பண்ண முடியாது அவங்களும் இந்த காரியத்தை பண்ண முடியாது ஏன்னா ஒரு நபர் ஒரு தன்னை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிக்கணும் டியூன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலே மாற்றணும் சிந்திக்கிற முறை பேசுகிற முறை இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுற முறை எல்லாத்தையும் மாற்றியாச்சு அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு வாழும்போது இதை தான் பண்ண முடியும் அப்போ அதிகம் பேருக்கு ஒரு பேசிக் சப்ஜெக்ட் போகிற மாதிரி ஒரு விஷயத்தை டியூன் பண்ணியாச்சு இப்போ இவ்வளோ விஷயத்த நம்ம இங்கே நுணுக்கமாக பார்க்குறோம் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம ஒன்றாவது நிலை ரெண்டாவது நிலை மூணாவது எல்லாம் வந்த விஷயங்களுக்குலாம் டீட்டெயில்ஸ் இருக்கிறதா பார்க்குறீங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியாது கிடையாது அங்கே வைக்க முடியாது ஏன்னா அங்கே வச்சா சிலபஸ் வந்து பெருசாக வேணும் சிலபஸை கவர் பண்ணா அப்புறம் ரொம்ப நாள் அப்புறம் திரும்ப நம்ம கமிட்மெண்ட் வேற மாதிரி மாற்றி மாறிக்கும் அதனாலதான் தான் கூட முக்கியமான விஷயம்னா கூட நம்ம கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி முக்கியமான விஷயத்தையும் கட் பண்ணிருக்கோம் அப்புறம் என்ன முக்கியமான விஷயத்தையே கட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்னத்தை தான் சார் சொல்லி தரீங்க என்னத்தை தான் சொல்லி தருவோம்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த மட்டும்தான் சொல்லி தர முடியும் முக்கியமான விஷயத்தெல்லாம் பேசினா பன்னெண்டு வருஷம் அவங்க படிக்கிறது யார் நீயும் தயார் கிடையாது நானும் தயார் கிடையாது ஸோ அப்போ அப்படியா அதனால தான் இதெல்லாம் ரகசியம்னு கணக்கில் போயிடுது அப்போ அந்த விஷயத்தை போதிக்கும் பொழுது சொல்லித்தரும்போது பார்க்கணும் இவருக்கு எவ்வளோ தூரம் சொல்லித்தரலான்னு பார்க்கணும் அவ்வளோதான் சொல்லித்தரும் இல்லைன்னா அவன் வந்து மதிக்க மாட்டான் ஒன்ஸ் மதிக்காத தன்மை வந்துடுச்சுன்னா மதிக்காமல் அவன் பேசிட்டான்னா நாளைக்கு அவன் மதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால் என்னென்னா அதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிடணும் எந்த அளவுக்கு அவனுக்கு ஜீரணமாக முடியும் அந்த அளவுக்கு தான் அம்மா குழந்தைக்கு ஊட்டி விடணும் நல்ல விஷயங்கிறதுக்காக ரெண்டு கிலோ அல்வா ரெண்டு கிலோ பேரிச்சம்பழம் ரெண்டு கிலோ முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வச்சு குழந்தைக்கு திணிக்க முடியாது <laughs> நல்லது தான் ஆனால் எவ்வளோ கொடுக்கணுன்ற டோஸ் செஞ்சிருக்கு அதை அவளுக்கு கொடுத்து ஜீரணமாக ஆக வளர்த்தா அந்த குழந்தை வளர்க்கலாம் அப்படி மத் அதனால தான் போடுறாரு மத் மத் பக்தேஷு என்னுடைய பக்தர்களிடத்தில் ஷேர் செய்ய வேண்டும் போதிக்க வேண்டும் அப்படி பக்தர்களிடத்தில் போதிக்கிறானோ அவன் என்ன ஆகிறான்னா மாம் ஏவ ஏஷியத்தி என்னையே அடைகிறான் மாம் ஏஷியத்தி ஏவ என்னை நிச்சயமாக அடைகிறான் அசம்சய அப்படின்னா இதில் சந்தேகமே கிடையாது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படி போதிக்கும் பொழுதும் இவர் இன்னொரு கூடவே ஒரு டெக்னிக்கை சொல்கிறாரு பக்திம் மயி பராம் கிருத்வா அப்படின்ட்டு மூணாவது பாதத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னா மயி என்னில் பராம் பக்திம் கிருத்வா கிருத்துவன்னா செய்து ஏற்படுத்தி கொண்டு கட்டமைத்து கொண்டு அப்படின்னு நிலை பெற்று இருந்து கொண்டு உறுதி அடைந்து கொண்டு டியூன் செய்து கொண்டு அப்படி கிருத்வா என்னில் இப்படி இதை செய்து கொண்டு உங்களில் என்ன சார் செய்யணும் பராம் பக்தி கிருத்வா மிக உயர்ந்த பரம் முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தா பரம் இது பரம் ரெண்டு ஒன்று தான் மிக உயர்ந்த பக்தி பக்தியினை கிருத்வா செய்து கொண்டு அப்படின்னா போதிக்கிறவனும் நீ போதிக்கிற நீ சொல்லித்தர நீ சொல்லி தரும் பொழுதும் பராம் பக்திம் கிருத்வா சொல்லிக் கொடு அப்படி உன்னுடைய மனதையும் பராபக்தியில் நிலைநிறுத்து அப்படின்னா எங்கேயும் எல்லாவற்றையும் இறை புகழாக இறை சிறப்பாக இறை உணர்வுடன் பார் அப்படி நான் நீ போடுறேன் சரி இப்படி சொல்லித்தரும் பொழுது என்ன அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இப்போ ஒருத்தன் வந்து ஆற்றுல அடிச்சுட்டு போகிறான் ஆற்றுல ஒருத்தன் அடிச்சுட்டு போகிறான் ஒருத்தன் கரையில் இருந்துட்டு காப்பாற்றுறான் எப்படி காப்பாற்றுறான் அவன் கையை பிடிக்கிறான் வெள்ளத்தில் மாட்டினோடனே கையை பிடிச்சி எடுக்கிறான் இப்போ ரெண்டு நடக்க முடியும் ரெண்டு நடக்க முடியும் ஒன்று கரையில் இருக்கிறவன் ஆற்றுல வெள்ளத்தில் மாட்டினவனை தூக்கி மேலே போடலாம் அல்லது வெள்ளத்தில் இருக்கிறவன் கரையில் இருக்கிறவனையும் பிடிச்சி ஆற்றுக்குள்ளே போடலாம் ரெண்டும் நடக்க முடியும் இப்போ கரையில் இருக்கிறவன் என்ன செய்யணும் அதனால தன்னுடைய பிளாட்ஃபார்மை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் உறுதி செய்து கொண்டு அங்கே கையை விடுவேன் நீ ஒரு கையால் மரத்து கிளையே எதையாவது பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கிட்டு நீ அவனை பிடி நீ வந்து நான் பெரிய கொடைவன்லேருந்து ரெண்டு கையும் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு இருக்கிற பதட்டத்தில் வெடுக்குன்னு பிடிச்சி எடுத்தா நீயும் பல்டி அடிச்சு ஆத்துக்குள்ள என்ன பண்ணுறதுப்பா இது நடக்கக்கூடாது அப்போ நீ வந்து உன்னை நீ இன்னொரு கையால் மரத்தை பாறையை பற்றிக்கொள் கிரிப் வச்சுக்கோ இப்போ அவனுக்கு கை கொடு அப்போ பிரச்சனை அது சேஃப் அப்போ என்ன செய்யணும் மை என்னில் பராம்பக்தியும் கிருத்துவா நீ முதல்ல பராபக்தியை செய் எனக்குள்ள அப்படின்னா மிக திறமையாக பக்தி செலுத்த பயிற்சி செய்து கொண்டு உன்னை கன்ஃபார்ம் செய்து கொள் உன்னை உறுதிப்படுத்திக் கொள் ஸ்திரப்படுத்திக் கொள் ஸ்திரப்படுத்தி கொண்டு அப்புறம் ஏஷு அப்புறம் என்ன பண்ற அபிதாசியதி அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லிவிடு சொல்லி சொல்லிக் கொடுக்கும்போது என்ன செய்யற நீ பத்திரமாக என்னை வந்து அடைவாள் அந்த கேரண்டி செல்லுபடியாகும் கேரண்டி வாரண்டிலாம் எப்போ எடுக்கணும் இந்த எக்யூப்மெண்ட்டை சொன்ன மாதிரி பயன்படுத்தலாம் லேப்டாப் ஒன் இயர் வாரண்டி கொடுத்த உடனே கொண்டு வந்தது தரையில் போட வேண்டியது படா சார் வாரண்டி கொடுத்துருக்கீங்க <laughs> சார் இதுக்கெல்லாம் வாரண்டி செல்லாதுன்னு வர என்ன அது எப்படி பயன்படுத்தணுமோ அது அப்படி பயன்படுத்தினா அந்த வாரண்டி செல்லும் அப்படி மயி பராம் கிருத்துவாகி கிருத்துவாய் பக்தியை செலுத்த முடிகிறதா இதை மாதிரி உறுதியாக நிலை பெற்று நிற்க முடிகிறதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்படி உறுதியாக பற்றி கொண்டு என்னுடைய பக்தர்களுக்கு சொல் அப்படி சொன்னால் என்னாகிற மாம் ஏவ ஏஷதி அப்படி சொல்பவன் என்னையே அடைகிறான் அசம்சய அதில் சந்தேகமே கிடையாது இதில் பொறுத்தளவில் அந்த ஜாக்கிரதையான பாயிண்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும் இன்னொன்று இருக்குது இதில் பொருள் அதை பார்க்குறோம் பார்க்க போகிறோம் ஜாக்கிரதையான பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் என்ன என்ன நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேனான்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிக்கிட்டு ஹெல்ப் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உறுதியாக நின்று கொண்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படி ஹெல்ப் பண்ணுறதுனால ஒரு வைதிக்கம் புண்ணியம் வருது அப்படி பேச பேச பேச பேச என்னாவது அந்த கருத்துக்கள் பேசுபவனுக்கும் ஸ்திரமாகிறது அது வைதிக்கம் புண்ணியத்தை உண்டு பண்ணுகிறது அது ஒரு திருஷ்ட அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கிறது ஒருவேளை இந்த நபர் ஞானம் அடையாதவராக இருந்தால் மோட்சம் அடையாதவராக இறந்து போனால் அந்த வைதிக்கும் புண்ணியம் மிகச்சிறந்த வைதிக்கும் புண்ணியம் அது மற்ற பிறவியில் பிறக்கும் பொழுதே மிகச்சிறந்த அருள் வளமும் பொருள் வளமும் உள்ள குடும்பத்தில் பிறக்க வைக்கும் இவனை சிறிய வயதிலேயே ஞானியாக ஆக்கிவிடும் அதற்கேற்ற சூழ்நிலைகளை எல்லாம் பூர்ணாத்தரை எல்லாம் கொடுத்து அதே போல ஒருவேளை இந்த பிறவிலே ஞானத்தை அடைந்தாலும் அந்த ஞான மார்க்கத்தை சுலபமாக்கி கொடுக்கும் அந்த ஞானத்தில் நிலை பெற்று இருப்பதை சுலபமாக்கும் அந்த ஞான வாழ்க்கையை சுலபமாக்கும் ஞான பலனை முழுமையாக அடைய உதவும் அதெல்லாம் செய்து கொடுக்கும் அப்படி அதுக்கெல்லாம் காரணம் ஹேத்து அதுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய சாதனம் இது இந்த என் பக்தர்களிடத்தில் இதை போதிப்பது அதனால் சொல்லித்தருவதும் ஒரு முக்கியமான சாதனம் அதை தான் மற்ற இடங்களில் நம்ம சாஸ்திரம் சொல்லியதான் நம்ம வகுப்பில் சொல்லியிருப்போம் தபஸ் பல தபஸ் இருக்கிறது அதில் ஒன்று சிறந்த தபஸாக சொல்லப்படுகிறது அது என்னன்னா சுவாத்தியாயம் பிரவச்சனம் கற்றல் கற்பித்தல் இந்த இரண்டும் தவங்கள் என்று சொல்லப்படுகிறது தத்தி தபஸ் தத்தி தபக அப்படி இதுதான் தவம் இது சிறந்த தவம் என்று வேதம் சொல்கிறது ஏவேத்தி மௌத்கல்யக இப்படி இந்த மௌத்கல்ய மகரிஷி மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருந்திருக்கிறார் அவரும் கூட சொல்கிறார் இது மிகச்சிறந்த தமிழ்நாட்டில் நல்லா கேக்குதா சவுண்ட் வேற எங்கேயும் நல்லா தெளிவா இருக்கு அது இன்னொன்னு புரிஞ்சுக்கிங்க ஆங்கிள் மட்டும் காரணம்னு நினச்சிக்க வேண்டாம் ஆங்கிள் மட்டும் காரணம்னு நினச்சிக்க வேண்டாம் அப்புறம் சொல்ல நல்லா கேட்குது அப்படியே வச்சுக்கிட்டு போது அப்படியே வாய்ஸ் நான் முயற்சி பண்றேன் நீங்க சொன்னதை மனசுல வச்சுக்கிறேன் அப்படியே வச்சுக்கிட்டு பேசுறது ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா குனிஞ்சு புத்தகத்தை படிக்க வேண்டியிருக்கு நானும் இடையில இடையில என்ன வார்த்தை போயிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் பேச வேண்டியிருக்கு பார்க்காம பேசுனா வேற எங்கே ட்ராக் மாதிரி போகலாம் அப்படிலாம் பண்ண வேண்டியிருக்கு அப்போ ஒரே மாதிரி இப்படி உட்காந்துட்டு பேசும்போது நமக்கும் அந்த பாயிண்ட்ஸ் வராது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் தான் அந்த மன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி சில உடல் அசைவுகள் வருது அப்போ தான் பேச முடியும் நம்ம என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம் சரி சரி நானும் யோசிக்கிறேன் நீங்கள் சொன்னது மனசில் வச்சுக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் இந்த அந்த ஒருவேளை ஹெட்ஃபோன் வந்துருச்சுன்னா ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் ம் இல்லை சரி பண்ணி தரேன்னு சொல்லுச்சு நான் சரி பண்ணி தரேன் அந்த பிரச்சனை சார் இந்த வாரம் சாரி சரி பண்ணி தரேன் சொல்லுங்க ஏன்னா அவருக்கு மட்டும் இல்லை நம்ம குரூப் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் நாளைக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது இல்லை குரூப்பாக நம்ம எல்லாம் ஆன்லைன் எடுக்க போகிறோம் அதுதான் நம்மளோட ஏம் இருக்கு சார் அதுக்கான எக்யூப்மெண்ட் வந்து என்ன வேணுமோ uh, அவர் என்னன்னா இதுல இருந்து கொஞ்சம் அசஞ்சா கூட அவர் இல்லை அது ஒன்லி மைக் தான் சார் நம்ம வந்து இப்படியே இருந்துட்டு பேச இல்லை அது மைக் தான் நீங்க உங்களுக்கு மைக்கை கொடுத்தீங்கன்னா நீங்க எங்க வேணும் பேசலாம் அதை கையில கொடுத்தா கொஞ்ச நாள் பொறுத்துக்கணும் வேற வழி கிடையாது ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் பேசணும் ரெண்டு நாள் பேசணும் ரெண்டு நாள் பொறுத்தீங்க கேட்ட வரைக்கும் புரிஞ்ச வரைக்கும் லாபம்னு வச்சுக்க வேண்டியதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்லைன்னா நேரில் வந்துடுங்க இல்லைன்னா ஒன்றும் சிரமம் வந்துட்டு போயிடுங்க ஏதோ ஒன்றும் பண்ணிக்க வேண்டியதான் என்ன நம்ம டூ டேஸ் மட்டும் டூ டேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் மண் நம்ம சண்டே ட்ரையல் வச்சுக்கலாம் என்ன சண்டே நான் கொஞ்சம் ஸ்பீக்கர்லாம் இருக்கு அட்லீஸ்ட் நீங்கள் இங்கே லேப்டாப் இங்கே வச்சுக்கலாம் அந்த ஸ்பீக்கர் பக்கத்து இன்னொரு ஸ்பீக்கர் வச்சுக்கோங்க நீங்கள் பேசினா கேட்டுட்டீங்கன்னா அவர் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் வந்து வேற மாதிரி கொண்டு வந்துடலாம் நான் கேட்டிருக்கேன் அவர் சண்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்பெஷல் இருக்காரு இல்லைன்னா என்னென்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் போடணும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுவே நல்லா இருக்கும் மேடம் இது வந்து இப்போ நீங்கள் நான் இதை வச்சு தான் நான் பேசியிருக்கேன் ப்ராட்பேண்ட்னா நீ நீங்கள் வச்சிருக்கீங்கல்ல அதான் ப்ராட்பேண்டு பிராட்பேண்டுன்னா இந்த பிரச்சனைகள் இருக்காதா பிராட்பேண்டே இருந்தால் கூட மைக் எப்படி இருக்குன்னா அதாவது சவுண்டு விட்டு விட்டு வருதுன்னா ஒரே ரீசன் வந்து நம்மளுடைய signal signal signal mic mic mic தானே மைக் அண்ட் ஸ்பீக்கர் தான் இது ஓ இப்போ உங்கள் விஷுவலாக வந்துருச்சுனாலே இன்டர்நெட் பர்ஃபெக்டாக இருக்காது internet perfect okay okay okay அதுக்கு பிராட்பேண்டுக்கு சம்மந்தமே இல்லை சம்மந்தம் இல்லை அப்போ வந்து மைக்கு தான் மைக்கு தான் அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லுங்க ஆமாம் சும்மா லைட்டாக கூட கேட்குது இதுல கேக்குதா கேக்குறது இல்லையா இப்ப பாப்போம் இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கா இப்ப கிளீனா இருக்கா மைக் ரெடி பண்ணுறதான்னு மைக் தானா ரெடி பண்ணிடுவோங்கிறாரு இந்த ஹெட்ஃபோனும் இப்போ சசி இன்னைக்கோ நாளைக்கோ நாளைக்கோ கொண்டு வரணும் ரெண்டு நாளில் வரணும் பார்ப்போம் ஏதோ ஒன்று செட் ஆகும் ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்துக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நீங்களும் வந்துட்டு போயிடுங்க எனக்கும் என்ன பண்ண தெரியல நானும் கஷ்டம் பார்த்து ரோட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி மயி பராம்பக்திம் கிருத்வா என்னில் உயர்ந்த பக்தியை வைத்துக்கொண்டு இதை செய் நிலை பெற்று இருந்து கொண்டு செய் அது நல்ல விதமாக உனக்கு பலனை கொடுக்கும் இதை தான் சாஸ்திரத்தில் வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு என்ன கற்றல் கற்பித்தல் என்பது சிறந்த தவங்களாக சொல்லப்படுகிறது ஒருவன் அதற்கு தகுந்தாற்போல் தன் வாழ்க்கையை டியூன் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால தான் நம்ம பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த குருகுல முறைனா நம்மளால என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பள்ளிக்கூடம்லாம் அது எங்கேயோ இருந்ததுன்னு நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இப்போவும் கூட லண்டனில் அந்த இது ஒரு டேட்டா வச்சுருக்காங்க அது எங்கே அவைலபிள்னு எனக்கு தெரியல நெட்டில் அநேகமாக அவைலபிளாக இருக்கலாம் பார்க்கணும் இது வந்து இந்த எஸ் குருமூர்த்திங்கிறவர்கிட்ட இருந்து கிடைச்ச டேட்டா அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து அவங்க வெள்ளக்காரன் வச்சிருக்கிற டேட்டாவிலேருந்து தான் கொடுத்துருக்கிறாரு அந்த சோர்ஸை பார்த்துட்டு தான் சொல்கிறாரு சோர்ஸ் எங்கே இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தார் நான் மறந்துட்டேன் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம் அது என்னென்னா வெள்ளக்காரங்க இங்கே வந்த பொழுது நாட்டில் இருந்த குருகுலங்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருந்திருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் அத்தனை பள்ளிக்கூடங்கள் வரலை அன்னைக்கு எத்தனை குருகுலங்கள் இருந்ததோ அது இன்னைக்கு நம்ம அடையலை நம்ம நாட்டில் அத்தனை பள்ளிக்கூடங்கள் கிடையாது புற்றீசல் மாதிரி பள்ளிக்கூடம் வந்திருக்குன்னா கூட அப்படி வரல அது மட்டும் இல்லை உலகத்திலேயே எந்த நாட்டிலையும் அத்தனை சதவீதத்துக்கு வரல மக்கள் இந்த மக்களுக்கு எத்தனை பள்ளிக்கூடம் இருந்தது அப்படின்னு நீங்க ரேஷியோ பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோவில் உலகத்தில் என்னைக்குமே எந்த நாட்டிலையுமே அத்தனை பள்ளிக்கூடங்கள் இருந்ததே கிடையாது இன்னைக்கும் கிடையாது அவ்வளவு குருகுலங்கள் இருந்தது அது எப்படி அப்படின்னா அந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கணும் அது இந்த இடத்துல தான் புரிஞ்சுக்க முடியும் வேறு இடத்துல புரியாது மற்றவங்க புரிய வைக்க முடியாது குருகுலங்கிறது என்னன்னா இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் ஏதோ ஒரு தொழிலுக்காக நடத்தப்பட்டது கிடையாது அதுவைகள் தவச்சாலைகள் யாருடைய தவச்சாலைன்னா குருநாதருடைய தவச்சாலை அவ்வளோதான் அவருக்கு தவம் பண்றதுக்காக நான் வந்து ஒரு குருகுலத்தை ஸ்டார்ட் பண்றேன்ட்டு அவர் டிக்ளேர் பண்றார் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு அவர் போய் கேன்வஸ் பண்ணாரு அவர் குருநாத் குருஜி என்ன பண்ணுறாருன்னா நான் வந்து ஜோதிடம் நடத்த போகிறேன் நான் வந்து சாம சாமவேதம் சொல்லித்தர போகிறேன் நான் வந்து மியூசிக் சொல்லித்தர போகிறேன் நான் பரதநாட்டியம் சொல்லித்தர போறேன் அப்படி நான் வந்து வைத்திய சாஸ்திரம் சொல்லித்தர போறேன் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு அனௌன்ஸ் பண்ணதும் என்னென்னா அந்த செய்தி பரவுது எங்க பார்த்தாலும் பரவிடு அந்த ஊரில் பக்கத்து ஊர்களில் கிட்டத்தட்ட அந்த ரீஜியன் அல்லது மன்னருடைய கண்ட்ரி ஃபுல்லாக பரவி விடுகிறது அந்த தேசம் பூரா செய்தி பரவிடுது பரவுவது கேள்விப்பட்டு யாருக்கெல்லாம் அந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் வராங்க அந்த குருஜியோட வீட்லயே தங்கிடுவாங்க அவ்வளவுதான் அவருடைய வீடு தான் குருகுலம் வேற ஒன்றும் கிடையாது புதுசாலாம் இதுக்காக காலேஜ் ஸ்கூல்லாம் பண்ண மாட்டார் பெரும்பாலும் அவருடைய வீடு தான் அந்த வீட்டில் இந்த விருப்பப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து தங்கிடுவாங்க தங்கிட்டு அவருக்கு சேவை பண்ணுறாங்க சேவை பண்ணி அவர் இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு பாடம் நடத்துறதுக்குன்னு உள்ள செல் ஸ்பெஷல் டைமில் வந்து உட்காந்து சீட்டில் உட்காந்து பாடம் நடத்துறாரு அவ்வளோதான் அது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கும் பொதுவாக டெய்லி சாயந்தரமா இருக்கும் ஏன்னா அவரும் குடும்பஸ்தர் அவரு பகல்ல குடும்பம் வருமானம் இதெல்லாம் பார்க்கணும் அவரும் தொழில அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார் அவரு குழந்தைகள் அதெல்லாம் பண்ணுவார் சாயந்தர வழிபாட்டுக்கு பிறகு சொந்த வேலை பண்ணக்கூடாதுன்னு நம்ம நாட்டில் பண்பாட்டு சட்டம் சாஸ்திரம் படிக்கிறது தான் வேலை அப்போ பகல்ல இந்த குருநாதருடைய குடும்பம் தொழிலில் இந்த சீடர்கள் வேலை செய்வாங்க ஒத்துழைப்பாங்க சாயந்தரத்துல அவர் பாடம் நடத்தும் போது பகலில் தொழில் குருஜிக்கு சேவை செய்கிறதுக்கு இடையில இடையில இடையில நேரம் இருக்குது என்ன பகல் பூரா அவருக்கு சேவை தேவைப்படாது கொஞ்ச நேரம் இடையில இடையில தேவைகள் இருக்கும் அப்போல்லாம் அதை செஞ்சு கொடுத்துட்டு ஓய்வு நேரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பகலில் இந்த நேற்று கற்ற பாடத்தை ரிவிஷன் பண்ணுறது அதில் மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதிகளை மனப்பாடம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிப்பாங்க அப்போ டூ இன் ஒன் தன்னுடைய கல்வி ப்ளஸ் சேவை இந்த ரெண்டையும் பண்ணிட்டு அப்படிங்கிறார் இந்த பன்னெண்டு வருஷமோ பத்து வருஷமோ அந்த கோர்ஸ் நடக்குதுன்னா அந்த காலகட்டத்தில் அந்த மாணவர்களுக்கு சோறு போட வேண்டியது குருஜியோட கடமை குருஜி தான் சோறு போடணும் அதில் சில குரு சில மாணவர்களால் குருதட்சிணை கொடுக்க முடியும் சில மாணவர்களால் கொடுக்க முடியாது இருந்தாலும் கூட குருதட்சிணை கொடுக்க முடியும்னா கூட அந்த குருஜி போதனா காலத்தில் குருதட்சிணையை பெற மாட்டார் வாங்க முடியாது போதனை முடிந்த பிறகுதான் குருதட்சிணையை வாங்க முடியும் அப்போ பன்னெண்டு வருஷம் இந்த ஸ்டூடெண்ட் இருக்கிறாருன்னா பன்னெண்டு வருஷம் அவர் வந்து அவர்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு உள்ள வசதியான நபராக இருந்தாலும் கொடுக்க தயாராக இருந்தாலும் வாங்க முடியாது வாங்க மாட்டார் ஏன்னா பணம் வாங்கியாச்சுன்னா உதவி வாங்கியாச்சுன்னா அந்த போதனா ஸ்டைல் மாறிடும் அந்த ஸ்டூடெண்ட் இருக்கிற லேர்னிங் பவர் குறைந்து போகலாம் அந்த லேர்னிங் பவர் குறைஞ்சிச்சுன்னா அந்த பெனிஃபிட் குறைஞ்சி போயிடும் எல்லா இடங்களையும் ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறதுக்கு முன்னால் அவருக்கு ஒரு பணம் அது சும்மா ஒரு இதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டி நீங்கள் சொன்னாங்க ஆக்சுவலாக ஆமாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஆமாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் செய்யும்போது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு தட்சணை பண்ணிட்டு அப்புறம் ஆமாம் என்னன்னா வேண்டாம் ஆமாம் ஏதோ ஒரு அந்த ஃபார்மாலிட்டி ஆமாம் அந்த ஃபார்மாலிட்டியும் கூட சாஸ்திரத்தில் என்னென்ன அதில் வந்து பழம் இருக்கணும் உடைகள் இருக்கணும் அப்புறம் என்னென்னா தனம் இருக்கணும் அப்புறம் என்னென்னா அவர் தினசரி வாழ்க்கையில் அவர் தவத்துக்கு என்னெல்லாம் பயன்படுத்துகிறாரோ அது சம்மந்தப்பட்ட பொருள்கள் இருக்கணும் அந்த மாதிரிலாம் விளக்கப்பட்டிருக்கு ஆனால் அவ்வளோலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதனால தட்சிணையாக பணமாக கொடுத்துட்டு போயிறாங்க ஏன்னா அவருக்கு பயன்படாததை கொண்டு முதல் லெவல் முடிச்சுட்டு நம்ம அவங்களுக்கு சொன்னால் கூட புரிஞ்சு புரிய லெவலுக்கு அவங்க தெரியும் ஆக்சுவலாக நம்ம பண்பாட்டுப்படி ஃபஸ்ட்டு டைம் எப்போ பார்க்குறோமோ அவரை அப்போ வந்து குருதட்சிணையோட தான் பார்க்கணும் பார்க்க போய் எனக்கு பாடல் நடத்துறேன்னு கேட்கும் பொழுது குருதட்சிணை அவர் ஒத்துப்பாரோ ஒத்துக்க மாட்டாரோ அது தெரியாது அது வந்து போதனைக்கான தட்சிணையே கிடையாது அது அவர் வந்து குருவாக இருப்பதற்கான தட்சிணை போதனைக்கான தட்சிணையை அது படிச்சது இவர் குருவா வாழறீங்க நீங்க நீங்க இந்த சொசைட்டில குருவா வாழறதே எங்களுக்கு பெரிய பாக்கியம் உங்களை நான் இப்ப பாக்குறேன் இது எனக்கு பெரிய பாக்கியம் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எனக்கு பெரிய பாக்கியம் அதுக்கான தட்சிணை உங்கள் தவத்துக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த கான்ட்ரிபியூஷனை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் தவத்தில் அதனால் வரப்போகிற புண்ணியம் எனக்கு வரும் அவ்வளோதான் அதுக்கு பொருள் சொல்லித்தருவாரா சொல்லித்தர மாட்டாராங்கிறதெல்லாம் தெரியாது சொல்லித்தர போகிறதுக்கும் இந்த தட்சிணைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படி பார்க்க போகும்பொழுது தட்சிணை கொடுத்து நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட அப்புறம் அவர் அங்கீகரித்த பிறகு நான் வந்து கோரிக்கை வைக்கிறது எனக்கு நீங்கள் இந்த போதனை பண்ணணும் உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது உங்கள்கிட்ட ஒரு ஞானம் இருக்குது அந்த ஞானத்தை கற்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது எனக்கு அதை கற்றுக்கக்கூடிய தகுதி உள்ள தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட இருந்து சேவை செஞ்சு கற்றுக்க தயாராக இருக்கேன் எனக்கு தயவு செஞ்சு என்னை போ போதிக்கணும் நீங்கள் என்னை அங்கீகரிக்கணும்னு அப்புறம் அவர் ரெக்வஸ்ட் வைக்கிறாரு அப்புறம் அவர் ஒத்துக்கலாம் ஒத்துக்காமல் இருக்கலாம் இல்லைப்பா எனக்கு சொல்லித்தரதா இல்லை நான் தள்ளி வச்சுட்டேன் இல்லை நீ அந்த குருஜிட்ட போய் அதை படித்து முடிச்சுட்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம் அல்லது உனக்கு வந்து என்னை விட அவர் தான் பொருத்தமான குருநாதர்னு சொல்லலாம் அல்லது நான் இப்போ பாடம் நடத்துறதா இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை கோச்சிக்காத அதெல்லாம் அவருடைய இஷ்டம் அந்த படிப்புக்கு அதுக்கு பிறகு குருதட்சிணை இப்பவும் கூட இதை வந்து இந்த குருதட்சிணை பே பண்ண வேண்டிய முறையை கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய முறை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பல சம்பிரதாயங்கள்லாம் பல குருநாதர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்போ நானும் போயிருக்கேன் நான் அப்படிப்பட்ட குருநாதர்கள்ட்ட போயிருக்கேன் ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்கிறது அந்த குருஜியை பார்க்கும்போது அவர் வச்சிருக்கிறது என்னன்னா ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகலாம் அல்லது சாக்லேட் வாங்கிட்டு போகலாம் அவ்வளோதான் ரொம்பலாம் அது இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க கண்டம்னு பழமுட்டையெல்லாம் கொண்டு வராங்க அப்படியே சில பேர் கொண்டு வருவாங்க மறுக்க மாட்டார் அவர் ஆனால் சொல்லுவார் ஒரு எலுமிச்ச பழம் வாங்கிட்டு வா அல்லது ஒரே ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வா ரொம்பலாம் கச்சமிச்சாங்க வாங்கிட்டு வராது அப்படின்வா ஆனால் நான் மறுக்கக்கூடாது நீ கொண்டு வராத அதுக்காக நீ வாங்கிட்டு வா அது போல் எதாவது வாங்கிட்டு வா கொஞ்சமாக எதாவது வாங்கிட்டு வா அப்படின்பார் ஸோ அப்படி ஆனால் அவரை பொறுத்தவரை இல்லைன்னா பார்க்க போகும்போதெல்லாம் கொண்டு போகணும் ஒரு தடவை போகும்போதும் ஏதாவது ஒன்று கொண்டு வா ஒரே ஒரு சாக்லேட் கொண்டு வா ஒரே ஒரு பழம் கொண்டு வா ஆனால் கொண்டு வா கொண்டு வந்தீங்கன்னா அது உன்னுடைய லேர்னிங் பவரை ஓப்பன் பண்ணுறது உன்னுடைய மனசை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் அதனால் அவரை பார்க்க போகிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு ஒரு பழம் கொண்டு போவோம் அதிகமாக கொண்டு போனாலும் அவர் கோவிச்சு போயிருக்கோம் அது வேண்டாம் பார் அப்படி வாங்காமல் இருக்க மாட்டார் வான் பண்ணுவார் இனிமேல் இப்படி பண்ணாத அப்படிம்பார் அப்படியே பல சம்பிரதாயங்கள் அதை இன்னும் கடைபிடிக்கிறாங்க சில நேரம் இந்த பரதநாட்டியம் மியூசிக் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல இதெல்லாம் இவங்க வந்து ரொம்ப விடாப்படியாக இருப்பாங்க அந்த தட்சிணை கொண்டு வரணும் முதல்ல வந்து அட்மிஷனுக்குன்னு ஒரு தட்சிணை கொண்டு வரணும் என்னென்ன கொண்டு வரணுங்கிறதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க ஒரு பட்டு புடவை இருக்கணும் ஒரு தங்க மோதிரம் இருக்கணும் ஐயாயிரம் ரூபாய் தட்சிணை இருக்கணும் அது இதெல்லாம் என்னென்னமோ ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க அவங்கவுங்களும் அவங்கவுங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை சொல்லிடுவாங்க இந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இதுதான் அவங்க வரணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க அப்புறம் தான் அந்த பரதநாட்டியம் டீச்சர்கிட்ட இவங்க அட்மிஷனே ஆக முடியும் அப்புறம் போய் பாத பூஜை பண்ணணும் பாத பூஜைக்கு தேவையான பொருள்களோட போகணும் இந்த தட்சிணை கொடுத்தா அந்த பாத பூஜை பண்ணி அப்புறம் நான் வந்து உங்கள் பரதநாட்டியம் டீச்சர் ஆகிறாங்கன்னா சரி வா இருந்து கிளாஸ் வா அப்படின்ட்டு இதெல்லாம் அன்னைக்கு ஆரம்பிச்சது பல பேர் பொதுவாக இந்த வேதாந்த டீச்சர்ஸ் ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க என்ன இவன் கற்றுக்கணும் வரதே பெரிய விஷயம் விட்டமே தான் சொல்லிட்டு அப்படின்ட்டு அவனா தெரிஞ்சு வரணும் இந்த ரெண்டு தான் மாற்றணும் பார்க்கணும் ஆமாம் ஏன்னா அவங்க வந்து இதை சொல்கிறது இல்லை இது எங்கே இதுவே வந்து மைண்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக பிளாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு அதாவது இந்த இடத்துக்கு இதெல்லாம் வரும் வரும்பொழுது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள நிலையில் இருந்த ஆச்சாரியர்கள் கொத்து கற்றுக் கொடுத்துருக்கணும் பரதநாட்டியமோ மியூசிக்கோ இல்லை குருகுலத்தில் எங்கெல்லாம் போய் படித்தாங்களோ வேதாந்தத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வேறு வேறு ஆச்சாரியர்கள்ட்ட வேறு வேறு விஷயத்துக்காக போயிருந்தாங்க வைத்தியங்கத்துக்கோ அங்கே ஜோதிடங்கத்துக்கோ அந்த ஆச்சாரியர்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவனை பக்குவப்படுத்திருக்கணும் அப்போ இங்கே வரும்போது இந்த குருஜி சொல்ல தேவையில்லை ஏய் குருஜியை பார்க்க போகிறோம் ஏதாவது கொண்டு போகணும்னு அவனுக்கே தெரியும் ஆனால் இன்னைக்கு என்னென்னா குருஜினி யாரையுமே பார்த்ததில்லை பள்ளிக்கூடத்து வாத்தியார் தான் பள்ளிக்கூடத்து வாத்தியார்கிட்ட அதிகமான இன்னைக்கு பையங்க என்ன தெரியுங்களா செஞ்சு பழக்கம் இருக்கு இதெல்லாம் நான் நிஜமாக சொல்கிறேன் சிகரெட் வேணால் கடை வாங்குறேன் நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஒரு முறை என்னுடைய மேத்தமெட்டிக் ப்ரொஃபஸர்கிட்ட டியூஷன் படிக்க போனாங்க ஸோ ஒரு நாள் அந்த பசங்க வந்து சொல்கிறானுங்க டே என்ன தெரியும் அப்படின்னா அவர் வந்து அவர் பாக்கெட்டில் ஷர்ட்டை மாட்டிட்டு பனியனோட டியூஷன் நடத்திட்டு இருந்திருக்கிறாரு ஷர்ட்ல பாக்கெட்ல வந்து சிகரெட் டப்பா இருக்கு அவர் அதில் ஒரு சிகரெட் எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போயிட்டாரு பொண்டாட்டினா காஃபி குடிக்கிறதுக்காக இந்த பசங்க அந்த சிகரெட் எடுத்துக்கொண்டு மீதி இருந்த டப்பாவை காலி பண்ணிட்டாருங்க டே டப்பாவை காலி பண்ணிட்டா சார் மாட்டிட்டாரு இன்னைக்கு நம்ம பசங்க அப்புறம் தெரியாம எடுக்கிறானே இப்பெல்லாம் கேட்டே வாங்கிக்கிறாங்க தெரிய தெரியாமலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சார் கொஞ்சம் ஒரு பீஸ் கொடுங்க சார் ஸோ இன்னைக்கு இப்படி நடக்குது இன்னைக்கு குருஜி இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் இதெல்லாம் பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வட மாநிலங்கள்ல இருக்கு வட மாநிலங்களில் நான் பார்த்துருக்கேன் இந்த குரு பூஜை விழப்ப வரும்பொழுது குரு பூஜை ஆடி பூர்ணமின்னு வருது அன்னைக்கு பார்த்தா இந்த குழந்தைகள்லாம் ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூல் டீச்சருக்கு கிஃப்ட் கொண்டு போகிறாங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் கொண்டு போகிறாங்க அல்லது அட்லீஸ்ட் ஒரு பேப்பரில் Guru Puja day ma'am please bless us அப்படின்னு ஏதோ அழகாக வாக்கியம் எழுதிட்டு அதை பூவெல்லாம் ஒட்டி டிசைன் பண்ணிவிட்டு கொண்டு போய் டீச்சர்கிட்ட கொடுக்குறாங்க நல்ல பழம் கொடுத்துட்டு கொஞ்சம் பூ பறிச்சுட்டு போய் போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுறாங்க ஸோ சாதாரணமாக எல்லா குழந்தைகளும் ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அதை பண்ணாத குழந்தைகள்னு எதுவும் கிடையாது அல்லது happy Guru Puja day ma'am அப்படின்னு விஷ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இந்த ஹேபிட்டு இருக்கிறது பார்க்குறோம் அது அவங்களாம் குருஜின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க நம்ம தமிழ்நாடும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தது தான் இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு இன்றைக்கி வட மாநிலங்களும் தமிழ்நாடு போல் முன்னேற ஆரம்பிச்சிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வெயிட்டு குறைஞ்சிட்டு இருக்கு அப்படி இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் என்ன பண்ணுறது நம்ம சொன்ன நம்ம ரொம்ப இது பண்ணிக்கிறோமோ நினச்சிட்டு அதுவே வர்றவங்களுக்கு கற்கும் மனப்பான்மையை குறைக்க வேண்டாங்கிறது இந்த எண்ணங்களை வடிவ வடிவங்களாக்கி அது ஒரு இதாக மாற்றுறது அப்படி ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு ஒரு செட்டப் பண்ணும் குரு பூஜை ஆடி பௌர்ணமி நம்ம பார்க்கணும் பஞ்சாங்கத்தை பார்க்கணும் ஆடி பௌர்ணமி வருஷத்துல ஒரு நாள் வரும் அதுதான் எல்லா சீடர்களும் அவங்கவுங்க குருஜிக்கு வந்து பூஜை பண்ணுற நாள் அப்படின்ட்டு அது எக்ஸாக்டாக அந்த நாளில் பண்ணுறதோட இல்லை முன்ன பின்ன ஒரு சௌகரியமான நாளில் கூட பண்ணிக்கிறாங்க ஓகே அப்படி உறுதியாக இருந்து கொண்டு இதை போதிக்க வேண்டும் கற்றல் கற்பித்தல் தவம் அப்படி கற்பிக்கும் பொழுது ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்பயுமே அப்போ என்ன பண்ணால் வழக்கமாக இருக்கக்கூடிய கன்ஃபார்மிட்டியை <laughs> விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிடணும் போதிக்க போகும்போது ஏன்னா போதியனை செய்யும்போது பல விதமான பிரச்சனைகள் வரும் சீடர்கள்ட்ட அது அது வந்து இவனை அடிச்சுட்டு போயிடும் அடிச்சு கொண்டு போய் தள்ளி விட்டுரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எளிமையை பயப்படுத்த ஒன்றும் இல்லை அப்படி உறுதி பண்ணி கொண்டு இதை போதித்து கொடு போதித்தால் அதுவே சாதனமாகி அப்படி கஷ்டம்தான் அந்த கஷ்டத்தை எடுத்துக்கிட்டா அதுவே இன்னும் பெனிஃபிட்டை கொடுக்குதுங்கிறப்போ அது செய்ய தகுதி உள்ள செயல் தான் அப்படி செய்யலாம் அப்படி ஒரு சாதனமாக இந்த ஸ்லோகத்தில் அவர் பேசுகிறார் எந்த மனிதன் எந்த மனிதன் பொருள் படிக்கிறோம் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது ஸ்லோகம் அது பொருள் படிக்கிறோம் எந்த மனிதன் எந்த மனிதன் என்னிடம் என்னிடம் உயர்ந்த பிரேம பிரேம பிரேம பிரேம பக்தியை பக்தியை செய்து இந்த உயர்ந்த உயர்ந்த ரகசியமான ரகசியமான கீதா சாஸ்திரத்தை கீதா சாஸ்திரத்தை என்னுடைய பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு சொல்லுவானோ சொல்லுவானோ அவன் அவன் என்னையே அடைகிறான் அடைகிறான் இதில் சந்தேகம் இல்லை எய்மம் எய்மம் சொல்ல முடியும் எய்மம் எய்மம் பரமம் குஹ்யம் பரமம் குஹ்யம் मद्भक्तेषु मद्भक्तेषु अभिधास्यति अभिधास्यति भक्तिं भक्तिं मयि परां मयि परां कृत्वा कृत्वा मामेव मामेव येष्यति येष्यति असंशयः असंशयः ओम ஓம் பெற்ற கல்வி வாழ்விதனில் ஓம் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் தரட்டும் பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையும் சொன்ன குரு பரம்பரையும் ஆசிகள் துணை வரட்டும் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்று நானும் சாஸ்திரத்தை என்று நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையே நல்லிலே நூறு இறையே என்னறிவை காவாயோ என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் மெய்யறிவை விலகி வாழும் இடிநிலை வேண்டாம் என்றும் ஈடிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ குருப்பியோ நம ஹரி ஓம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நல்லது பிரயோஜனமாக விட்டு இருக்கட்டும் இந்த மாதிரி வகுப்புகள்லாம் எடுக்கிறதுக்கு தயாரானோம்னா கொஞ்சம் கட்டாயமாக டெய்லி சாப்பாட்டில் நெய் சேர்த்துக்கணும் அது வந்து இந்த தொண்டை ஹெல்ப் பண்ணும் ஓகே இந்த அளவுக்கு முடியுதுன்னா காரணம் அதுவும் என்னைக்காவது நான் நெய் சாப்பிடலன்னா அடுத்த நாள் கொஞ்சம் தொண்டை வலிக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு ஃபீல் பண்ணி அதிகமாக வலிக்குது இப்போ டெய்லி கிளாஸ் எடுத்தாருங்க மற்ற டெய்லிங் ஒரு ஒன் ஹவருக்கு எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிறைய தண்ணி குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் தான் எனக்கு அடுத்து நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் டெய் சாப்பிடுங்க அப்புறம் தொண்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள் டெய்லி சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் சேர்த்திங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இருக்கிற ஆங்கிள் கரெக்டாக இருக்கு இல்லை சரி பண்ணிடலாம் சரி பண்ணித்தாங்க <clears throat> பண்ணுவோம் அது உட்காந்துருக்கும் போது அப்படி இப்படி அசைஞ்சா மாறிடுது பொசிஷன் இது இது நல்லா மெயின்டைன் பண்ண கான்ஃபிடென்ட் இருந்துச்சு நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம பண்ணணும் அது இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப புரியாமல் போகிறதுன்னா இந்த மைக் ரெடி ஆகிற வரைக்கும் வந்துட்டு போயிடுங்களா ரெண்டு மூணு நாளைக்கு இல்ல இதுல என்ன சொல்றேன்னா என்ன சொல்றேன்னா இதே மாதிரி வகுப்பு நடக்கும்போது மைண்ட் வந்து சப்ஜெக்ட்ல இருக்கு இந்த ஆங்கிள் மைண்ட் இருக்காது இருக்காது அது வந்து நம்ம கம்ப நம்ம வந்து உடம்பு மாறுது திரும்புது அதை ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அதை நினைச்சுக்கிட்டு இருந்தா விஷயம் மறந்து போயிடுது அப்போ நமக்கு விஷயம் முக்கியமா மைக் நல்லா கேட்கணுங்கிறது முக்கியமானா மைக் நல்லா கேட்கறது விஷயம் தான் முக்கியமா இருக்கு இல்லைன்னா மைக் நல்லா கேட்டோம் சப்ஜெக்ட் வராது இதுலயே நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன் ஆனாலும் ஆங்கிள் மாறி போயிடுது ஃபோக்கஸ் மாறி போயிடுது அப்படின்னு அப்போ என்ன செய்யணும்னா